ரிபுகீதை இருபத்து ஐந்தாவது அத்தியாயம் சுத்த பிரம்ம பாவனையால் பரமுக்தி உரைத்தல் மாமகண்டபர பிரம்ம ஜானம் உரமாகும் பொருட்டு நினைக்கின்ற ஓத்தில் சுத்தபர பாவனையே மீண்டும் சொல்வேன் சொன்ன விதம் பாவனையே செய்வாயாகில் சித்தமுறோ சங்கல்ப விகல்பமெல்லாம் சிறிதேனும் மிஞ்சாமல் தீரும் தீர்ந்தால் புத்திரனே சங்கல்பம் விகல்பம் தீர்ந்த புத்திதனில் பூரணமாம் ஞானம் தோன்றும் சின்மயமாம் பரபிரம்ம சொரூபமே நான் சிதகாச பரபிரம்ம சொரூபமே நான் நிர்மலமாம் பரபிரம்ம சொரூபமே நான் நிரந்தரமாம் பரபிரம்ம சொரூபமே நான் சண்மயமாம் பரபிரம்ம சொருபமே நான் சதானந்த பரபிரம்ம சொருபமே நான் என்மயமாம் பரபிரம்ம சொருபனான் என்று எப்போதும் பாவித்தே விகல்பம் தீர்வாய் சுத்தமதாம் பரபிரம்ம சொரூபமே நான் சுககனமாம் பரபிரம்ம சொரூபமே நான் நித்தியமாம் பரபிரம்ம சொரூபமே நான் நிரஞ்சனமாம் பரபிரம்ம சொரூபமே நான் சத்தியமாம் பரபிரம்ம சொரூபமே நான் சலனமிலா பரபிரம்ம சொரூபமே நான் அத்வைத பரபிரம்ம சொரூபனான் என்று அனவரதம் பாவித்தே விகல்பம் தீர்வாய் ஆதிமுடி அற்ற பர சொருபமே நான் அகண்ட பரிபூரணமாம் சொருபமே நான் ஜாதி குலம் எவையுமில சொருபமே நான் சங்கமில அசங்கபர சொருபமே நான் பேதமில அபிநபர சொருபமே நான் பீதியில அபயபர சொருபமே நான் ஏதுமில ஏகபர சொருபனான் என்று எப்போதும் பாவித்தே விகல்பம் தீர்வாய் ஒழிவற்ற ஞானகன சொருபமே நான் உற்பத்தி நாசமில சொருபமே நான் அழிவற்ற ஆனந்த சொருபமே நான் அகங்காரம் அணுவுமிலா சொருபமே நான் பழுதற்ற பரபிரம்ம சொருபமே நான் பங்கமிலா பரமசிவ சொருபமே நான் இவற்ற பர சொருபொனான் என்று எடையறவே பாவித்து விகல்பம் தீர்வாய் இந்த விதம் எப்போதும் இதயத்தின்கள் ஏகபர பாவனையை எளிதாய் செய்து பந்தமுரு மனதுடைய விகல்பமெல்லாம் பற்றறவே எழுந்த பர பிரம்மானந்த சிந்துவிடை பிரிவரவே கலந்தே போதும் சின்னமிலா ஆனந்தம் அனுபவித்தேன் அந்தமிலாபவபந்தம் மறுத்தே போதும் அகண்ட பர வடிவாக அமர்ந்திருப்பாய் அந்நியமோர் அந்நியமோரணுவேனும் இல்லை என்றும் அகிலமுமே அகண்ட பர பிரம்மம் என்றும் பின்னமிலா அப்ரம்மோ நானே என்றும் பேதமிலா பாவனையே திருடமை செய்வாய் சொன்ன விதம் செய்வாயேல் நீ எப்போதும் சுகித்திடுவாய் சுகித்திடுவாய் சுகித்தே நேர்ப்பாய் பன்னியதில் அணுவேனும் ஐயமில்லை பரமசிவன் தன்னானை பரமாத்தம் தான் ஒரு காலும் கற்பனையோர் அணுவும் இல்லை ஒரு காலும் கற்பிக்கும் மனதும் இல்லை ஒரு காலும் சம்சாரம் அணுவும் இல்லை ஒரு காலும் சம்சாரி தானும் இல்லை ஒரு காலும் ஜெகத்தணுவும் இலவே இல்லை ஒரு காலும் ஜெகதீசன் தானும் இல்லை ஒரு காலம் ஒன்றுமில்லை உள்ளதெல்லாம் உணர்வுருவாம் பரமெனவே நிச்சயிப்பாய் இகழ் மனதே ஒரு காலம் இலததாலே இதன் செய்யலாம் ஜெகத்தோற்றம் இருப்பதெங்கே ஜெகமனுவும் ஒரு காலம் இலததாலே ஜடதேக வார்த்தையுமே இருப்பதெங்கே பகையுடலே ஒரு காலம் இலததாலே பரவியிடும் அகங்காரம் இருப்பதெங்கே அகிலமுமே அறிவொருவாம் பரமே என்றும் அதுதானே அகமென்றும் நிச்சயிப்பாய் சித்த முதல் ஒரு பொருளும் இலவே இல்லை ஜெகஜீவர் முதலியவை இலவே இல்லை இத்தனையும் எதிராக இருப்பது ஏனோ இருப்பதெல்லாம் இருக்கின்ற பரமேயாகும் நித்தியமாயவையெல்லாம் நிகழ்வதேனோ நிகழ்வதெல்லாம் நிகழ்கின்ற பரமேயாகும் சத்திய வடிவாம் பரமல்லாது ஜெகத்திற்கு சத்த இலை தோற்றமில்லை அகண்டமதாம் அதிஷ்டான சத்தையன்றி ஆரோபம் தனக்கையலாய் சத்த இல்லை அகண்டமதாம் அதிஷ்டான பானமின்றி ஆரோபம் தனக்கையலாய் பானம் இல்லை அகண்டமதாம் அதிஷ்டான இன்பமன்றி ஆரோபம் தனக்கையலாய் இன்பமில்லை அதிஷ்டான சொரூபமன்றே ஆரோபம் ஒரு காலும் இலவே இல்லை ஆதலினால் இருப்பதென நிகழ்வதென்ன ஆமவைதான் பிரியமென காண்பதெல்லாம் பேதமிலா சத்திய சீர் சுகமேயான பிரம்மெனும் பாவனையே பலமை செய்வாய் ஏதமுறும் தேகாதியானே என்றும் இவ்வுலகம் என கயலாய் உள்ளதென்றும் பீதி செய்யும் பாவனையை ஒரு காலேனும் பிரமித்து மனதினிடை பெற்றிடாதே ஏதமுறோ தேக முதல் யானை என்றும் எவ்வுலகம் என கயலாய் உள்ளதென்றும் வேதமுறோ நிச்சயமே பொருந்து மூடன் பெருமை மிகும் பிராமணனாயிருந்த போதும் ஜாதியினால் மெத்தவுமே தாழ்மையுற்ற சண்டாளன் தானிதனில் ஐயமில்லை ஆதலினால் இவ்விதமாம் நிச்சயத்தை அயந்தும் ஒரு காலத்தும் அடைந்திடாதே எப்போதும் ஒரு பொருளும் இலவே இல்லை இருப்பதென கல்பித்தமாய் காண்பதெல்லாம் சத்போத சுககனமாம் பரமே என்றும் சந்ததமும் அப்பறமோ நானி என்றும் கல்போல அசைவற்ற நிச்சயத்தை கலங்காமல் எப்போதும் அபியசித்தேன் தத்போத சூன்யனாய் பரமேயாகி தளர்வு தரும் பவபந்தம் தவித்து நீர்ப்பாய் சித்தமிலை புத்தியிலை ஜீவரில்லை ஜெகத்துமிலை ஜெகதீசன் தானும் இல்லை இத்வைத்தம் எள்ளளவும் இளவே இல்லை இருப்பதென இசைப்பதுவும் இசைத்தலேயாம் புத்திரனே ஆதலினால் நீய போதும் பூரணமாம் பரபிரம்ம நிச்சயத் சித்தத்தோடு அத்வைத பாவனையை இடைவிடாமல் ஆதரவாய் புரிந்ததனால் முக்தனாவாய் எது தோற்றோம் திருஷ்யமே என்றும் என்றும் இல்லை இல்லை என்றும் இல்லை என்றும் இல்லை இதுவென்றிங்கவையவைதான் எதிரை தோற்றும் இவையாவும் ஏகபரி பூன்றமான ஸ்திதமேவும் பரபிரம்ம சொரூபமென்றும் ஸ்திரமான அச்சொரு போனானே என்றும் மதிமே உம்பாவனையால் விகல்பமெல்லாம் மாற்றியுடன் மகத்தான முக்தி சார்வாய் யான் தானே நிஷ்களமாம் சொருபமானோன் யான் தானே நிர்மலமாம் சொருபமானோன் யான் தானே போதகன சொருபமானோன் யான் தானே பூரணமாம் சொருபமானோன் யான் தானே கேவலமாம் சொருபமானோன் யான் தானே கம்பீர சொரூபமானோன் யான் தானே பரபிரம்ம சொருபனென்னோ ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் தானே சுககணமாம் சொருபமானோன் யான் தானே சுத்தபர சொருபமானோன் யான் தானே திடச்சத்தா சொருபமானோன் யான் தானே திவ்யமாம் சொருபமானோன் யான் தானே சர்வான்ம சொருபமானோன் யான் தானே சாந்தபர சொருபமானோன் யான் தானே அகண்டபர சொருபனென்னோ ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் தானே அகண்டையிலா சொருபமானோன் யான் தானே ஆன்மாவாம் சொருபமானோன் யான் தானே இதந்தையிலா சொருபமானோன் யான் தானே ஏகபர சொருபமானோன் யான் தானே மமதையிலா சொருபமானோன் யான் தானே மகத்தான சொருபமானோன் யான் தானே பரபிரம்ம சொருபனென்னோ ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் தானே சிந்தையிலா சொருபமானோன் யான் தானே சின்மாத்திர சொருபமானோன் யான் தானே துவந்தமிலா சொருபமானோன் யான் தானே துரியபர சொருபமானோன் யான் தானே பந்தமிலா சொருபமானோன் யான் தானே பரத் பரமாம் சொருபமானோன் யான் தானே பரபிரம்ம சொருபனென்னும் ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் தானே சத்குருவாம் சொருபமானோன் யான் தானே சச்சீட சொருபமானோன் யான் தானே யாவையுமாம் சொருபமானோன் யான் தானே எவையுமிலா சொருபமானோன் யான் தானே எங்குமுள சொருபமானோன் யான் யானாய் இருக்கின்ற சொருபமானோன் யான் தானே அகண்ட பர சொருபனென்னோ ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் என்றும் தெரிவு மல்லன் யான் என்றும் ஜடமுமலன் மல்லன் யான் என்றும் மலன் இருளுமல்லன் யான் என்றும் இரண்டு மல்லன் யான் என்றும் உண்மையலன் இன்மையல்லன் யான் என்றும் உணர்வுற்ற எவையுமல்லன் யானென்றும் மகடபர பிரம்மென்னும் ஏகபர பாவனையால் முக்தனாவாய் யான் என்றும் தேகமலன் பொரியுமல்லன் என்றும் உயிருமலன் உள்ளமல்லன் யான் என்றும் மனதுமலன் மதியுமல்லன் யான் என்றும் சித்தமகங்காரமல்லன் யானென்றும் அவிஜயலன் மாயையல்லன் யானென்றும் ஜீவபர ஜெகமேயல்லன் யானென்றும் அகண்டபர பிரம்மென்னும் ஏகபர பாவனையால் முக்தனாவாய் எப்போதும் பரபிரம்மம் தனக்கு வேறாய் இலங்கையிடும் எப்பொருளும் சுத்த பொய்யே சத்போத சுககணமாம் பிரம்மம் ஒன்றே சந்ததமும் சலியாமல் இருக்கும் வஸ்து இப்பேதம் ஏக பரிபூரணமாயிருப்பதான நிர்பேத பரபிரம்மோ நானே என்று நிரந்தரமாய் பாவித்து முக்தனாவாய் அத்தியந்த நிர்மலமாம் பிரம்மமே நான் அத்தியந்த நிர்குணமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சத்கனமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சித்கனமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சுககனமாம் பிரம்மமே நான் அத்தியந்த சுத்தபர பிரம்மமே நான் அத்தியந்த சந்தபர பிரம்மனான் என்று அனவரதம் பாவித்து முக்தனாவாய் யான் என்றும் மயலற்ற சொருபமானோன் யான் என்றும் மகத்தான சொருபமானோன் யான் என்றும் மயலற்ற சொருபமானோன் யானென்றும் அகண்டபர சொருபமானோன் யானென்றும் எவையுமிலா சொருபமானோன் யான் முன்னும் எவையுமிலா சொருபமானோன் யானென்றும் எவையுமிலா சொருபன் என்றே எப்போதும் பாவித்து முக்தனாவாய் இகழ்வரவே இருக்கின்ற சொருபமே நான் எப்போதும் இலங்கிய சித் சொருபமே நான் அகில உபாதியுமற்ற சொருபமே நான் அனைத்துக்கும் அதீத பர சொருபமே நான் பகரவோனா பரபிரம்ம சொருபமே நான் பரிபூன்றமான பர சொருபமே நான் அகமருவா அகண்ட பர சொருபனான் என்று அனவரதம் பாவித்து முக்தனாவாய் ஆன்மாவு கயலாக தீர்த்தமில்லை ஆன்மாவு கயலாக ஸ்நானமில்லை ஆன்மாவாம் அதிசுத்த தீர்த்தத்தின் கண் ஆன்மாவே அகமென்றும் ஸ்தானம் செய்தே ஆன்மாவாம கண்டபரானந்தம் தன்னை அனிஷமுனி ஆவலர அனுபவித்தவ் ஆன்மாவாம் பரபிரம்ம சொரூபமாக அசஞ்சலமாய் அனவரதம் அமர்ந்து நீர்ப்பாய் ஆன்மாவோ கையிலாக புஜிப்பதில்லை ஆன்மாவே புஜிக்கின்ற வஸ்துவெல்லாம் ஆன்மாவோ கையிலாக அணுவும் இல்லை ஆன்மாவே அறிவுற்ற வஸ்துவெல்லாம் ஆன்மாவே அகமென்றும் திருடமாய் பாவித்து ஆன்ம சுகமடைந்து மிக திருப்தி மேவி ஆன்மாவாம கண்ட பர சொருபமாகி அனவரதம் அசைவரவே அமர்திமைந்தா ஆன்மாவில் கல்பித்தமாம் ஜெகஜீவாதி அகிலமும் அவ்வான்மாவு கயலே அல்ல ஆன்மாவு கயலனவே கண்ட போதும் கண்ட அகண்ட பரமான்மாவேயாம் ஆன்மானான் ஆன்மானான் ஆன்மா எல்லாம் ஆன்மாவு கபினபர பிரம்மனான் என்று ஆன்மாவாமகடபர பிரம்மம் தன்னை அனவரதம் பாவித்தவ்வடிவேயாவாய் சத்தியமாயிருக்கின்ற ஆன்மாவே நான் சகலமுமாய் தெரிகின்ற ஆன்மாவே நான் நித்தியமாய் நிலை பெற்ற ஆன்மாவே நான் நிர்குணமாய் நிறைந்த பர ஆன்மாவே நான் இத்வைதோ எவையுமிலா ஆன்மாவே நான் ஏக பரிபூரணமாம் ஆன்மாவே நான் அத்வைதமான பரமான்மா நான் என்று அனவரதம் பாவித்து முக்தனாவாய் இந்த விதம் திருடமான நிச்சயத்தோடு ஏகபர பாவனையே செய்தியத்தால் சிந்தையுறும் விகல்பமெல்லாம் தீந்து ஞானோ செறிந்ததனால் சென்மாத்திரமாகி நேர்ப்பாய் சந்ததமா நிச்சயமே சொருபநீஷ்டை சார்வதனின் முந்தியதாம் ஹேதுவாகும் அந்த உற நிச்சயமோ லைத்த பின்னர் அயலறவே தான் தானாய் சுகிக்கலாமே அகிலமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றோம் அகண்டபர பாவனையே இங்குரைத்தல் மகிமை மிகவும் திருடமான நிச்சயம் காண் மற்றந்த நிச்சயமே பழகானின்றோன் இகன் மனதின் விகப்பமெல்லாம் இழந்த போதும் ஏகபர வடிவாகி இன்பம் சார்வர் பகர்வதிலோர் அணுவேனும் ஐயமில்லை பகர்ந்தபடி கேட்டுணர்வோன் பரமையாவன் ஏகபரிபூரணமாய் சரச்சரங்கள் இவைக்கும் அதிஷ்டானமதாம் பரசிவத்தை சாகை பல பேதத்தால் பலவாம் வேதம் சம்புவென்றும் விஷ்ணுவென்றும் விரிஞ்சன் என்றும் ஆகும் புரந்தரன் என்றும் அனலன் என்றும் அழிக்கின்ற காலன் என்றும் மனிலன் என்றும் பாகமுற மற்றுமுள அமரர் என்றும் பலவிதமாய் அங்கங்கே பகரலாகும் பலவிதமாய் பகர்கின்ற வேத வாக்கியம் பரமான தாத்பரிய பொருளை எல்லாம் அலைவரவே நன்றாக ஆயுங்காலை அனந்தவித வேதமுமே அகண்டமான தகைமை மிகும் ஏகபர சிவத்தை தானே தாத்பரிய பொருளாக சற்றுமென்றே இகழ்வரவேறிபு முனிவன் நிதகனு நிதகனுக்கங்கு ஏகபர பாவனையே இசைத்தானன்றே தத்பதம் தனில் கல்பிதமாகவே தயங்குகின்ற ஜகமுதல் யாவையும் அற்பமின்றிய சிற்பரமாகுமௌ அகண்டமான பரம்பொருள் நானெனும் சொற்பமின்றிய பாவனை செய்திடில் சுத்தமாம் பரமாயிடலாமெனல் சிற்பரானந்த தாண்டவ மாடுனம் சித்சபேஷல் நகண்ட ஸ்வரூபமே नं